அந்த நிகழ்ச்சி திரும்ப திரும்ப சங்க இப்படி இசை வடிவத்தில் கொடுத்துட்டோம்னா அது பிள்ளைகளுக்கு போய் பதிவாகும் நல்ல இன்னும் சொல்லப்போனால் சங்க முழுவதுமே பாடப்பட்டதுன்னு தான் சொல்லுவாங்க எழுதப்பட்டதில்லை அதாவது கையில் வச்சு இப்படி எழுதி சொன்னதில்லை அது வாய்மொழி பாடல் அப்படின்னே சொல்லுவாங்க ஃபோக் டேல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாட்டுப்புற கதைகள் சொல்லப்பட்டது அது மாதிரி ஒரு காலத்துல வந்து அது வந்து பாடப்பட்டது அப்படியே பாடி பாடி பாடி இப்போ இந்த எசப்பாட்டு பாடினாங்கல்ல ஜீவா அவர்கள் பாடுற போது அது மாதிரி அந்த எசப்பாட்டு மாதிரி ஒரு காலத்துல பாடப்பட்டது அப்படிம்பாங்க ரொம்ப அருமையா இருந்த நிகழ்ச்சி அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தை வணக்கத்தின் சொல்லி இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நடத்துகின்ற இந்த வெள்ளி விழாவுடைய நிகழ்வுகளை தலைவியாகின்ற கவிதாராம் சாமி அவர்கள் உடன் நின்று பணியாற்றுகிற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டி வாழ்த்து சொல்லி இவ்வளவு நேரம் நீங்க சோர்வே இல்லாமல் இருக்கிறீங்க அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி இந்த தலைப்பு வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா பொதுவாக இலக்கியங்களை கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் அப்படி கொடுக்குற போது அந்த இலக்கியத்தை ரசிக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே அது போய் சேர்ந்தது இப்போ எடுத்துக்காட்டால் ராமாயணத்தில் இந்த தம்பியரில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டு ராமன் தம்பியரா ராவணனின் தம்பியரா அப்படின்னு கொடுப்போம் ஏன்னா ஒன்று அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் அரக்கர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அங்கேயும் பாசம் உண்டு இங்கேயும் பாசம் உண்டு அதை சொல்லணும் பெரிய புராணத்தில் கேட்போம் ஆணடியார்களா பெண்ணடியார்களா அப்படின்னு சிலப்பதிகாரத்தை எடுத்து அதில் வருஷப்படுத்தி வழக்காடு பண்ணுற நடத்தும் இதெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னு எனக்கு ஒரு கவலை இருக்குது ஆனா அப்படி சொல்லப்பட்டா அது ரொம்ப அருமையா இருக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் என்கிட்ட படித்த மாணவர்கள் வந்து ஒரு முறை கவிப்பேரஸ் வைரமுத்து அவர்களுடைய கல்லிக்காட்டு இதிகாசமா கருவாச்சி கவியமா எது பெண்மைக்கு பெருமை தருவதுன்னு அந்த பட்டிமன்றம் போட்டோம் மதுரையில் அதுக்கு வந்திருந்த அந்த மாணவர்கள் புறாமன்னா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு அப்போ பாடமா இருந்தது அந்த புத்தகம் எல்லா பாடத்தையும் இந்த மாதிரி நீங்க வச்சு ஒரு பட்டிமன்றம் போட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து யாருமே நடத்த வேண்டாம் அவ்வளவு புரியுது அப்படின்னாங்க ஏன்னா பட்டிமன்றம்ங்கிறது அவ்வளவு அருமையான வடிவம் அதை இன்றைக்கு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த இலக்கிய வடிவங்களை இன்னும் திரும்ப கொண்டு வரணும் இப்ப நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு நம்ம வச்சுக்கிறோம் அடுத்த இதுகள் என்ன பண்ணணும் கொஞ்சம் தயார் பண்ணணும் அவ்வளவுதான் இப்போ ஒன்றும் இல்லை தமிழுக்கு பெருமை சங்க காலத்துல சமகாலத்துல ஒரு கேள்வி கேட்டா ரொம்ப அருமையா இருக்கு நான் தலைப்பெல்லாம் என்ன வேணும்னா அது கொஞ்சம் தயார் பண்ணிட்டு வரணும் இப்போ இது இதுவும் சாதாரண தலைப்பு இல்லை இது வந்து திரைப்படத்தில் ஓரளவாவது தெரிஞ்சிருந்தா தான் பேச முடியும் இதில் எங்களை காட்டிலும் உங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கும் அதான் முக்கியம் நாங்கள் தப்பு விடவே முடியாது நாலடியார் தப்பு விட்டா கூட நீங்கள் மன்னிப்பீங்க அது நாலடியார் இருந்தாலும் ஏழடியார் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிப்பீங்க இங்க செய்ய முடியாது இப்போ போன வாரம் நான் இங்க கிளம்பி வரதுக்கு முதல்ல திருநெல்வேலியில் சிவாஜி சிவாஜி அவருடைய பிறந்தநாளைக்கு ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதாவது சிங்கத்தமிழனின் மங்கா புகழுக்கு காரணம் அவருடைய சமூக படங்களா சரித்திர படங்களா புராண படங்களா மூணு தலை கொடுத்துருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேர் அடிக்கி ஒரு ஆயிரம் பேருங்க மூன்றரை மணி நேரம் அந்த பட்டிமன்றம் ஒரு பகுதி தான் பேச முடிஞ்சது எங்களால் எல்லாம் அந்த படத்தை விட்டுட்டோம் இந்த படத்தை விட்டுட்டோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் அவ்வளவு செய்தி அதில் நான் சொல்லிட்டு வர்றப்பே கீழே இருந்து சொல்றாங்க அதான் ஆச்சரியம் துன்பம் இல்லை இது சோகம் இல்லைன்னு ஒரு பாட்டுன்னு நான் சொல்றேன் கீழே இருந்து ஒரு புனர்ஜென்மம் அப்படிங்கிறாரு இந்த பாட்டை நான் அப்படியே அசந்து போனேன் ஏன்னா அப்படி நம்மளோட வந்தா தான் ஜெயிக்க முடியும் திரைப்படம் அது மாதிரி இன்னைக்கு தலைப்பு வந்து நம்முடைய குடும்ப உறவுகள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த குடும்ப உறவுகள் திரைப்படங்களால் வளர்கிறதா தளர்கிறதா கெடுகிறதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் பெரும்பாலும் அது எதுக்கு அப்படின்ட்டு தளர்கிறதுனா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் என்னங்க ஒரு மாதிரி தளர்ந்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பழைய மிடுக்கு இல்லைன்னு அர்த்தம் அதனால அதை சொல்றதுக்காக குடும்ப உறவுகள் இன்றைக்கு இருக்கிற நிலையில இப்ப இன்னொரு கேள்வியோட கேட்கல ஏங்க சினிமாவை பார்த்தா ஒரு குடும்பம் கெட்டு போகும் ஒரு சினிமாவை பார்த்தா ஒரு குடும்பம் நல்லா ஆயிடும் அப்படிலாம் இல்லைங்க ஒரு காலத்துல எப்படி இலக்கியங்கள் மக்களுக்கு ஒரு பெரிய பணியை செஞ்சோ இன்றைய இலக்கியங்கள்ல திரைப்படத்தை தவிர்க்க முடியாது அது மாதிரி இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த குடும்ப உறவுகளை திரைப்படங்கள் என்ன செஞ்சிருக்குது அதுக்கு முதல்ல திரைப்படத்தினுடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் முதல் சினிமா எடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அதை எடுத்தவர் வந்து தாதா சாஹேப் பால்கே அவர் பேரில் தான் விருது கொடுக்குறாங்க மிகப்பெரிய விருது இந்தியாவின் மிகப்பெரிய திரைப்பட விருது எதுனா தாதா சாஹேப் பால்கே விருது ஆனா என்ன கேட்டீங்கன்னா அது அவர் தாத்தா ஆனப்பறம் கொடுப்பாங்க அது தாத்தா சாஹேபிற்கு விருது மாதிரி ஆயிப்போச்சு இப்போ சமீபத்துல பிரான் ஒரு நடிகர் ஹிந்தியில அவருக்கு தொண்ணூத்தி மூணு தொண்ணூற்றி நாலு வயசு இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் அவர் கடுமையாக சொன்னார் ஏன் என்னால எந்திரிச்சே வர முடியல என்னை போய் வாங்க சொல்றீங்களா அப்படிங்கிறார் ஏன் அவர் நல்லா இருந்த காலத்துல கொடுத்தேன் சில விருதுகளை அந்தந்த பேருக்கு பாங்க அப்ப அந்த தாதா சாஹேப் பால்கே தான் முதல் படம் எடுக்கிறார் ராஜா ஹரிச்சந்திரா இந்த ராஜா ஹரிச்சந்திரா பேசும் படமான்னு கேட்டால் இல்லை ஊம படம் அதனால அந்த காலத்தில் திரைப்படத்துக்கு பேர் என்னன்னா மூவின்னு பேர் பேச ஆரம்பிச்ச பிறகு திரைப்படத்துக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா டாக்கின்னு பேர் அப்போ டாக்கினா பேச ஆரம்பிச்ச பிறகு என்ன காலையில எல்லாம் வீடியோ எடுத்தாங்க போயிட்டு கனவு தான் எடுக்கலாங்களா காலையில் ரெண்டு மூணு கேமரா இருந்துச்சு நான் எப்படி இதுதான் எடுக்கணும் இதுதான் முக்கியமா என்ன காரணம்னா இதுதான் அதிகமா சொல்ல போறோம் சினிமா பற்றி பேச போற விஷயம் இதுதான் இன்னொண்ணுங்க போன முறை நான் இங்க வந்திருந்த போது இங்க நாகப்பன் அவர்கள் நான் தமிழுக்கு எத்தனை தான் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே மணி நேரம் பேசினேன் அதை அவர் தச்சையில எடுத்தார் இன்னைக்கு யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் பேருக்கு மேலே சொன்னாங்க ஒரு லட்சம் பேருக்கு மேலே அதை பார்த்துக்கிறேன் லட்சம் பேருக்கு இது இன்னைக்கு இதை அப்படி பண்ணி நீங்கள் யூடியூப்பில் ஏற்றிருந்தா ஏற்றினா இவ்வளவு கோடி பேருக்கு போகும் இப்போ நான் பேசுகிற ஒரு செய்தி வகுப்பில் நாற்பது பேருக்கு கேட்கும் அது முப்பத்தேழு பேர் தூங்குவான் அதையே நான் வந்து பைக்கில் பேசினா நானூறு பேர் கேட்கும் அதை நான் வானொலியில் பேசினா நாலு லட்சம் பேர் கேட்கும் நான் தொலைக்காட்சிக்கு வந்தேன்னா அதே பேச்சு நாலு கோடி பேருக்கு போகும் இன்டர்நெட்டில் வந்தால் அதுக்கு மேல உலகத்தினுடைய கடைசி ஆளுக்கு போகும் பேச்சு ஒண்ணுதான் ஆனா எவ்வளவு பேர் கொண்டு போய் சேர்க்கிறோம் ரொம்ப முக்கியம் இப்ப இந்த இந்த தலைப்பே இருக்காதான் நான் அவ்வளவு தூரம் சொல்றேன் இப்ப அந்த முதல் படம் பேசாது எப்போ வரைக்கும் பேசல அப்படின்னா பதிமூணுல தொடங்கின சினிமா முப்பத்தி ஒண்ணுல தான் பேச ஆரம்பிக்குது ஹிந்தியில முதல்ல பேசுற படம் வந்து ஆலம் ஆரா அப்படிம்பாங்க அது மாதிரி தமிழ்ல முதல்ல பேசின படம் என்னன்னு கேட்டீங்கன்னா காளிதாஸ் அப்படின்னு ஒரு படம் அந்த காளிதாஸ் வந்து பேசின படம்னு சொல்லக்கூடாது பாடின படம்னு சொல்லணும் ஏன்னா அப்படி பாட்டு உங்க வீட்டு பாட்டு எங்க வீட்டு பாட்டுல ஐம்பத்தி ரெண்டு பாட்டுலாம் இருந்திருக்கு ஒரு படத்துல சாப்பாடு கொண்டு போய் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி அவ்வளவு பாட்டு வந்துச்சுன்னு நீங்க நினைக்கலாம் நான் ஒரு படம் பார்த்தேன் இந்த மாதிரி டைட்டில் போடுறப்போ ஒரு பாட்டு ராஜாவை காட்டுறாங்க பாட்டு ராணியை காட்டுறாங்க பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பாட்டு தனித்தனியா ரெண்டு பாட்டு குழந்தை பிறந்தவொடனே ஒரு பாட்டு அவன் வளர்ற வளர்றப்ப ஒரு பாட்டு கதாநாயகி வளர்றப்ப ஒரு பாட்டு காதலிக்கிறப்ப சந்தோஷமா இருந்தா நிலா முழுசா இருக்கு அப்போ ஒரு பாட்டு சோகமா இருந்தா நிலா பாதியா இருக்கு அப்போ ஒரு பாட்டு இல்லை வந்து சண்டை வந்து கோபத்துல கதாநாயகன் விசேத்தெடுத்து கையில் வச்சிடலாம் அப்போ ஒரு பாட்டு குடிக்கிறான் அப்போ ஒரு பாட்டு செத்து விழுந்தான் அதோட முடிஞ்சு நினைச்சேன் ஆவியா வந்து ரெண்டு பாட்டு பாடினேன் லைட்டாக வீடு வரைக்கும் பாடிட்டே இருக்கா போட்டுருச்சு அதனாலதான் பாட்டே இல்லாத படம் ஒன்று எடுத்தாங்க அது பேர் அந்த நாள்னு பேர் என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் பேச்சே இல்லாத ஒரு படம் எடுத்தார் அது பேசும் படம்னு பேர் இப்ப படமே இல்லைன்னு நூறு படம் வந்துட்டு இருக்கு முன்னேற்றம் தானே ஒவ்வொன்றுக்கும் இந்த சினிமாக்கள் இப்ப இந்திய சினிமாவுக்கு வயசு நூறு ஆயிடுச்சு ஏன்னா போன இதுல தான் கொண்டாடினாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு நூறு நூற்றாண்டு விழா கொண்டாடியாச்சு இந்திய சினிமா ஆனால் தமிழ் சினிமா என்ன கொண்டாடல எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு சினிமா நடிகர்கள் தான் வயசாக இருந்தாலும் சினிமாவுக்கு வயசாக அதனால தப்பு இல்லை இந்த திரைப்படங்கள் வந்த பிறகு கால மாற்றங்களால் இன்றைக்கு குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு வளர்கிறதா தளர்கிறதா நல்லா என்ன சொல்லுங்க ஒரு காலத்தில் சினிமாவுக்கு போகிறது பஞ்சமா பாதகங்களில் ஒன்று நினைப்பாங்க ஏன்னா உங்க பயில சினிமா தேட்டரில் பார்த்தேன் அப்படின்னா அவன் கொடூரமான வேலை பார்க்குறான்னு அர்த்தம் அதாவது எங்க வீட்டிலலாம் நான் என்னுடைய புத்தகத்தை எழுதியிருப்பேன் சினிமாவுக்கு போகலாம் வாங்கன்னு புஸ்தகம் சொன்னோடனே ஞாபகம் வருது காலையில் எல்லாரும் என் கூட போட்டோ எடுக்கிறப்ப எல்லாரும் வந்து புஸ்தகத்துக்கிட்ட ஒருத்தர் ஒரு ஆள் கூட வரல சரி பரவாயில்ல வாங்க போகிறப்ப அப்போ அந்த நேர்கள் என்ன செய்வாங்கன்னா படம் பார்க்க போகிறதா இருந்தால் அதில் நான் எழுதியிருப்பேன் சினிமாவுக்கு போகலாம் எழுதியிருப்பேன் சினிமாவுக்கு போகிறதா இருந்தால் அப்பாட்ட அனுமதி வாங்குற மாதிரி ஒரு கஷ்டம் எது கிடையாது இமிக்ரேஷனில் கூட அந்த பாடு பட மாட்டோம் அவ்வளோ கஷ்டம் படம் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு அனுமதி வாங்கி குடும்பத்தோடு போய் இதெல்லாம் உண்டு அப்போ அந்த சினிமா பார்க்கக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க அப்புறம் பார்க்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு நம்ம தவிர்க்கவே முடியல ஏன்னா தமிழ்நாட்டுடைய அஞ்சு முதல்வர்கள் அறுபத்தேழுக்கு பிறகு சினிமா துறையிலிருந்து வந்தவங்க தான் அஞ்சு முதல்வர்கள் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் வி என் ஜானகி அவங்க புரட்சி அம்மா அவர்கள் எல்லாருமே சினிமா துறையிலிருந்து வந்தவங்களா சினிமா தவிர்க்க முடியாத ஒரு சாதனம் அதுலேயும் படம் பார்த்துட்டு இருக்கப்ப அது நம்மளை பாதிச்சிருப்பான்னு சிலர் கேட்பாங்க நீங்கள் இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நம்ம கிராமங்களில் படம் பார்த்து வந்தவங்க தான் டூரிங் தேட்டரில் படம் பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா படத்தோட ஒன்றிடுவாங்க அப்படியே அதுலேயும் அலிபாபால கடைசி சீன்ல எம்ஜிஆர் இவர் வீரப்பா வந்து பானுமதி குதிரையில் கடத்திட்டு போவார் எம்ஜிஆர் பின்னாடி கொஞ்சம் லேட்டாக வருவார் திடீர்னு வீரப்பா குதிரை திரும்பிடும் கீழே இருந்து பத்து பொம்பளை கத்து இங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு கத்துங்க ஏன்னா எம்ஜிஆர் வேற பக்கம் போயிடுவாராம் படத்தோட அப்படி ஒன்றிடுவாங்க இன்னும் கூட அழகா சொன்னா நீங்க இது உண்மையில் நடந்த நிகழ்ச்சி எப்படின்னா முன்ன நம்ம ஊர்களெல்லாம் இந்த குருவி சுடுறதுக்காக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் துப்பாக்கியோட அழைவாங்க குருவிக்காரவங்கன்னா அவங்களுக்கு பேரு அவங்க சுடுறதுக்கு துப்பாக்கி வச்சுருப்பாங்க இப்ப எல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா இப்போ நிறைய ஆயுதம் வைக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்துருச்சு அதில் சும்மா இந்த ஈய குண்டு போட்டு சுட்டுக்கிட்டு இருப்பாங்க குருவி புறா அணில சுடுவாங்க அந்த கோஷ்டியை படம் பார்க்க போயிருந்துக்கு எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படம் உயிராக இருப்பாங்க அவங்க அதனாலதான் தான் அவர் ஒளி விளக்குங்கிற ஒரு படத்தில் அந்த அவங்க அவங்க மாதிரி வந்து ஒரு டான்ஸ் ஆடுவார் அப்படியே நாங்க புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கன்னு ஒரு பாட்டு கூட வரும் இவங்க போய் உட்கார்ந்துருக்காங்க படம் பார்க்குறப்ப அது என்ன படம்னு கேட்டீங்கன்னா மர்மயோகி எம்ஜிஆர் கடைசி சீனில் நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிளைமாக்ஸ்ல ஒரு பத்து பேரோட சண்டை விடுவார் கதாநாயகி தோல் தூக்கி போட்டு தான் சண்டை விடுவார் இறக்கி வச்சு சண்டை விடலாம் இருந்தாலும் அந்த சீரியஸ் இருக்கணும் இல்லையா இப்படி ஒரு பத்து பேரோட கட்டியில கத்தியில் சண்டை ஓடுறப்ப எல்லாரும் டிசில் பறக்க அப்படியே இப்படி ஒரு சண்டை ஓடிட்டு இருக்காரு பாருங்க பதபதப்போட உட்கார்ந்து மக்கள் கூட்டம் அந்த நேரம் பார்த்து மேல இருந்து நம்பியார் எம்ஜிஆர் குறிப்பாத்திருக்காரு அப்படியே எரியறது கீழே இருந்து ஒருத்தர் துப்பாக்கியில் நம்பியார் குறிப்பாத்திருக்காரு அப்படியே உண்மையாக நடந்தது அவர் எரிஞ்சாரோ இல்லையா மூணு சுட்டு வேற ரெண்டா கிழிஞ்சு போச்சு அப்படியே தமிழ் சினிமாவின் வரலாறு எழுதுற தியோடர் பாஸ்கர் சொல்றாரு இப்படித்தான் நம்ம ஊர்ல சினிமா பார்ப்போம் அப்படிங்கிற சினிமா பார்க்கல இப்ப மாதிரி கிடையாது இப்ப இப்ப இப்போ யாரையுமே ஆச்சரியப்படுத்த முடியல நம்ம வீட்டு குழந்தைகள் உட்பட ஒரு டைனாசோர் படம் கூட அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க ஆ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும் அப்படிங்கிறாங்க சில பேர் பழைய இதில் அப்படி இல்லை இது இதெல்லாம் இன்னைக்கு நம்மோட பொருந்தி நிற்கிது அப்படியே அதோடு மட்டும் இல்லை நம்ம கையில் இருக்கக்கூடிய செல் வரைக்கும் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியுது வீட்டுக்குள்ளே பார்த்தோம் வெளியில் பார்த்தோம் வீட்டுக்குள்ளே பார்த்தோம் டிவியில் பார்த்தோம் இன்டர்நெட்டில் பார்த்தோம் கையில் இப்போ பார்க்கலாம் எந்த படம் வேணுமோ அதை பார்த்துடலாம் உடனே இவ்வளவு வந்துருச்சு இப்போ நம்ம நம்மளோட பிரிக்க முடியாத ஒரு உறவு இதுக்கு ஆகிப்போச்சு இதனால குடும்ப உறவு வளர்க்கிறதா தளர்க்கிறதா இதுதான் இன்னைக்கு தலைப்பு இதில் வளர்கிறதுன்னு பேசுறது இருக்கிறதுல அவங்கள பற்றி நான் ஒரு சின்ன குறிப்பு தர்றேன் இப்போ எங்கே பட்டி பண்ணுறதுல என் கூட பேசுகிறவங்களா இருந்தால் நான் விறுவிறுன்னு பார்க்க படிச்சிருவேன் எப்படி படிக்க முடியாது அவங்களே எழுதி கொடுத்தாங்க எனக்கு இந்த அணியில் முதல்ல பேசியிருக்கிறவங்க நல்ல இசையில் ஈடுபாடு கொண்டவங்க கல்லூரி பள்ளி நாட்களில் நிறைய பட்டி பண்ணுறவங்களை பேசினவங்க இந்த தலைப்பில் இன்னைக்கு பேச இருக்கிறாங்க வளர்க்கிறதுன்னு கிருத்திகா வெங்கட் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க ஆமா அப்படித்தான் சொல்றதுக்கு ஒரு நாலு பேர் கூட எப்போ எதா இருந்தாலும் ஒரு நாலு பேர் வேணும்பாங்க நடுவில் நாலு பேர் அணியா இருக்குது நான் எப்படி இது ரெண்டு பட்டிமன்றத்துக்குரிய அணி நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னா ஆறு பேர்லாம் போட்டு பட்டிமன்றம் பண்றது இல்லை ரெண்டு ரெண்டு பேர் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் மாதிரி தான் டெஸ்ட் மேட்ச் காலம்லாம் முடிஞ்சு போச்சு நீ அதுவும் கூட மாறும் ஒரு பந்து ஒரு ரன்னு என்ன பண்ற இப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா முடிவு பண்ணி தானே விளையாடுறாங்க உங்களுக்கே தெரியும் இதில் நாலு நாள் எட்டு பேர் நல்லா சொன்னால் பத்து பேர் நான் முதலையும் பேசுவேன் கடைசியிலும் பேசுவேன் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா நீங்கள் பேசுங்க நாங்கள் அதான் நீங்கள் பேசுறதுக்கு கணினி நிறுவனத்துடைய அதிபர் அதே மாதிரி எப்பவும் சினிமா பற்றிய ஒரு நல்ல விமர்சகர் அதை எப்போ வசம் போட்டு சொல்லக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா நல்ல சினிமாவை பார்த்து வந்து நண்பர்களோட உரையாடக்கூடிய ஒரு நல்ல மனிதர் திருமிகு சிவா நடராஜா அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க அவங்களும் வளர்கிறது பேச இருக்கிறாங்க அடுத்து பேச இருக்கிறவங்க அதே அணியில அவங்க எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்காங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரியான பல நிகழ்வுகளில் பங்கேற்றுக்கிறாங்க நல்லா பேசக்கூடியவங்க அத்தகைய பெருமை கொண்ட மகாதேவி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அந்த அணியில் நிறைவு பேச்சாளர் இருந்தவர் கணினித்துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர் எம்எஸ் பெற்றவர் பெற்ற பெற்றவர் அதே போல நியூஜெர்சி தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாக குழுவில் பங்கு வகிக்கிறவர் நல்ல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் அந்த குழுதில் வந்து தொடர்ந்து பங்கேற்றவர் நல்ல பெருமை மிகுந்த திருமிகு பாலமுரளி ராமன் அவர்கள் வந்திருக்கிறாங்க நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து எங்களுடைய அவங்க கூடவே இருந்து என்ன வேணும் என்ன அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எப்போதும் எங்கூட கூட பேசிகிட்டு இருந்தாங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்ட சொல்லி இந்த நாலு பேரும் திரைப்படங்களால் குடும்ப உறவுகள் வளர்க்கிறதுன்னு பேசுவாங்க அவங்களால பேசப்பட இருக்கிறது அப்படிலாம் இல்லைங்க வளர்ந்துன்னு சொன்னால் அப்புறம் ஏன் அந்த படத்தை பார்க்கக்கூடாதுங்கிறாங்க சினிமாவுக்கு போயிட்டு வந்து அடிவாங்காத பை பிள்ளைகள் உண்டு அந்த காலத்தில் அது அதனுடைய கெடுதி என்ன எவ்வளோ வந்துருச்சு வீட்டுக்குள்ள இதெல்லாம் பேசுறதுக்காக இங்கே இந்த அணியில தளர்கிறதுன்னு பேசுறதுக்காக வந்திருக்கிற திருமதி ராஜா இளங்கோவன் அவர்கள் அவங்க வந்து சொந்த ஊர் வந்து சிதம்பரம் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் கிராமம் அவர் நல்லா அது ஒரு மூணு தலைமுறையாக அவர் வீட்டில் ஆசிரியர் குடும்பம் தாய் தந்தையர் மற்றவங்க எல்லாருமே இப்போ எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா ஆசிரியர் நான் ஆசிரியருடைய பொண்ணு ஆசிரியர் எங்கள் வீட்டில் யார் தடி கொழுந்தாலும் வாதியார்கள் தான் என்னென்னா கொஞ்சம் சே பயம் இல்லாமல் நம்ம வாட்டுக்கு இருப்போம் கவலை இல்லை நல்ல சிந்தனையாளர் நிறைய எழுதணும் நிறைய பேசணும்னு நினைக்கூடியவர் நாங்கள் சந்தித்து உரையாடின போது அவர் சொன்ன பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது அத்தகைய பெருமை கொண்ட நம்முடைய ராஜா இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி அவர் இந்த அணியில் தலைமையேற்று பேசுகிறாரு அதே போல் இங்கே இந்த பக்கம் பெண்கள் பேசுகிற மாதிரி அந்த பக்கம் ரெண்டு பெண்கள் பேசுகிறாங்க அதில் அடுத்து அதே அணியில் பேச இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் சார்ந்தவங்க இப்போ ஆசிரியராக அதே போல கணினித்துறை சார்ந்தவர்கள் அவர்கள் வந்து மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் அவங்க டாக்டரா இருக்கிறதுல ஒரு நல்ல பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக டாக்டர் சொல்லுவாங்க ஏன்னா இந்த பெயின் வழி வர்ற போது நமக்கு ஒரு நிமிஷம் அவங்க நம்மளை நிப்பாட்டி காமிச்சிட்டாங்கன்னா இந்த கையெடுத்து கும்பிடாம நம்ம வரவே மாட்டோம் அத்தகைய பெருமை மிகுந்த அந்த தொழில் ரொம்ப டென்ஷன் இருக்கும் ஆனாலும் கூட அதுக்கு நடுவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறோம்னு வருகை இருக்கிற டாக்டர் ராஜேஸ்வரி முத்துசாமி அவர்கள் அவர்கள் நம்ம ரொம்ப பாராட்டி வரவேற்கிறோம் அதே அணியில் பேச இருக்கிறவங்க உதவி பேராசிரியர் அதே மாதிரி அவர் பேர் கபிலன் சொல்லிட்டு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார் பேர் தான் கபிலன் கபிலருக்கு எனக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு தெரியாது அந்த பழைய ரொம்ப நல்லா இருக்கு அவருடைய அந்த நையாண்டியை அடுத்து வந்திருக்கவங்க அந்நாளில் நிறைய பேச்சாளர் இருக்கிறவங்க போன முறை நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்தினுடைய தலைவியாக இருந்தவர்கள் நான் முத முதல்ல இங்கே பட்னாவுக்கு திரு கருப்பேஸ்வரப்பன் அவர்கள் தலைவராக இருந்தப்ப நான் ரெண்டாயிரத்தி மூணில் வந்திருந்தப்போ முத முதல்ல வந்து நான் இறங்கினது தேவிநாகப்படம் அவங்களோட வீட்டில் தான் அவர்களுடைய நல்ல அந்த வரவேற்பு பண்பு அதே போல் அப்போவே அவங்க பட்டிமன்றத்தில் பேசுனாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது சாலவன் பாப்பையா வந்திருந்தாங்க ஐயாவுடைய பட்டிமன்றத்தில் பேசினாங்க நல்ல பேச்சாளர் நல்ல சிந்தனையாளர் இத்தனை பெருமைகளை கொண்ட தேவி நாகப்பன் அவர்கள் இங்கே வருகிறார்கள் ஒரு ஏற்பாடு தானா இதுதான் நீங்க நாலு நாள் ஆள கூட்டு வந்துருங்கிறது எப்போ கரெக்டா சரி பேமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குமா அங்கே வரணும் இதாக இருக்கணும் அவங்களும் அன்புக்காக தான் தர்றாங்க அவங்க கோபத்தில் விடுப்பாங்க உயிரை கொடுத்து கை தட்டின ஒரு ஆளுக்கு சுப்பாடுறா அப்படின்னு சொல்லி இவங்க தான் பேச இருக்கிறவங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அது மூலமாக நானும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன் இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்களே எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் முடியறது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏன்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா இந்த நம்ம நாட்டில் இப்போ தமிழ் இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த தொடங்குகிற நேரம் தான் போட்டிருப்பாங்க முடிகிற நேரமே போட்டிருக்க மாட்டாங்க அதுலேயும் சில நேரங்களில் அதில் பல இடத்துல மாற்றிருப்பாங்க எப்படின்னா அவர் வரலைங்க அவருக்கு போல இவர் இந்த சீரியலில் இல்லை இன்னையிலிருந்து இந்த அம்மாவுக்கு போல அந்த அம்மா அவர் புருஷனுக்கு போல இவன் புருஷன் இது அப்படின்னு சொல்லி நமக்கு எவன் புருஷன் எப்படி போனால் நமக்கு நமக்கு சாயங்காலம்னா டிவி சீரியல் பார்க்கலாம் அவ்வளோதான் அப்படி போட்டு ஏழு மணிக்கு நடைபெறும் அடிச்சு எட்டு மணிக்கு நடைபெறும் அப்புறம் மேலே அவர் இல்லை அவருக்கு பதில் கிளம்புறாங்க இவர் வர்றார் வரவேற்புற இவர் இல்லை இவருக்கு பதில் உரை அதை பார்த்து ஒருத்தர் சொன்னாரா நிகழ்ச்சி நிரலில் போட்டபடியே நீங்கள் நடத்திருக்கீங்கன்னாரா இல்லையே பூரா மாற்றிருக்கமே இல்லையே போறாங்க நிகழ்ச்சி நிரலில் கண்டபடி நடைபெறும் அப்படின்னு போட்டுக்கல கண்டபடினா ரெண்டு அர்த்தம் நிகழ்ச்சி நிரலில் கண்டபடின்னு அர்த்தம் கண்டபடி நடத்துறாங்கடா அப்படின்னு சொல்றோம்ல நல்லா வச்சுங்க தமிழை ஏன் படிக்க சொல்றது தெரியுங்களா அது மாதிரி இனிமை மட்டும் இல்லைங்க அது மாதிரி ஃபன் இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஸ்லேடை ஸ்லேடையை ரசிக்க தெரிஞ்சா தாங்க நல்லா இருக்கும் இப்போ ஒண்ணு வேண்டாம் நம்ம ஊரில் சாதாரண டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க டீ குடிச்சுக்கிட்டே பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க அப்படி படிச்சுட்டு இருக்கப்போ ஒருத்தர் சத்தம் போட்டு பேப்பர் படிப்பார் பாலங்கட்ட மந்திரி ஒரு கோடி ஒதுக்கினார் அவர் படிப்பார் உடனே இங்கே ஒருத்தர் ஒதுக்கிட்டாங்களா அப்படிப்பாரு ஒரே வார்த்தை தான் அது பல பேர் புரியலன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க இங்கிலீஷ் படத்தில் எப்படின்னா நான் முந்தி சொல்கிறேன் இப்போ இங்கேருந்துலாம் சொல்ல மாட்டேன் முன்னெல்லாம் இங்கிலீஷ் படத்துக்கு போய் சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க சிரிக்கிற சில பேர் சிரிக்கிறால பார்த்து பார்த்து சிரிப்பாங்க ஒருத்தன் கேட்டா நல்லா அவங்க பத்தில சிரிப்பேன் அடுத்த சீன்ல நம்ம சிரிப்போம்டா ஆனா அந்த கவலையே கிடையாதுங்க இப்ப தமிழ்நாட்டுல சுலபமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி நல்லா தமிழ் பேசினா அது இங்கிலீஷ் படம் இங்கிலீஷா பேசினா அது தமிழ் படம் வந்து பாருங்க ஒரு ஜாக்கி சார் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் யாகாவராயினும் நாகாக்கு அப்படிங்கிற எனக்கு என்ன பயம்னா அவர் நடுவில் வந்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிலாம் இருக்கு இப்ப எவ்வளவு நேரம் பேசணுங்கிற விஷயத்துக்கு வந்தோம்னா நான் ஒரு சின்ன கிராமத்தில் பேசுறப்ப கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசணும் அது அந்த ஊர் பஞ்சாயத்து போர்ட் பிரசிடண்ட் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாதியா இது உங்கள் ஊர் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாங்க வேலை இருக்குல்ல சொன்னா நான் அந்த வேலையை தருவேன் ஊர் ஊராக போய் பேசியிருக்கேன் அதனால் அணித்தலைவர்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் பரவாயில்லைங்களா ஆறு நிமிஷம் ஆ மணிக்கு ஏதாவது வேணும் வெளியில் வச்சுட்டாங்களா இருந்தால் பாருங்க இல்லைன்னா நான் மைக்கை தட்டுவேன் கேட்காது பலவிதம் தான் நான் சும்மா செக் பண்ணுறேன் அவர் பேசிட்டு இருக்காது ஏதாவது சும்மா ஒரு டம்ளர் கொடுத்தா கூட நான் அப்படி லேசாக கற்றுக்கிறேன் இதெல்லாம் சமாளிச்சு பழகிட்டேன் ஐயோ அதையே நான் பார்த்துட்டு அப்புறம் அது என்னது கொண்டு வரீங்களா சரி இந்த சாவி கொண்டு வர இல்லை எனக்கு கிராமங்களில் இந்த பழக்கம் உண்டு ஒரு ஊரில் நான் மணி கேட்டு ரொம்ப நேரமாக எடுக்க போனவங்க காணும் கடைசி ஒருத்தர் இவ்வளோ பெரிய மணியை தலையில் வச்சு கொடுங்க ஏதோ கருப்சாமிகளுக்கு நேர்ந்து விட்ட மணி போட்டு அதை கொண்டு வச்சு இதை தூக்கி அடிங்கன்னு சொல்லி நான் சொன்ன இதை தூக்கி நான் எப்படி அடிப்பேன் அப்புறம் ஒரு ஊரில் தேடி தேடி பார்த்து கடைசியில் இந்த பால் ஊத்துறதுக்கு மணி அடி தொங்க விட்டுப்பாங்கல்ல சைக்கிளில் கிணிங்க சொன்ன இந்த செம்பத்தி தோறு வாங்கிட்டு வாங்க அந்த மணியை கொண்டு ஏன்ட்ட வச்சு நான் எடுத்து அதை அடிச்சு அது கூட நல்லா தானே இருக்கு அதை எடுத்து கொண்டு வச்சு நான் இப்படி மணி அடிச்சல ஒரு ஆள் செம்படுத்தே வந்துட்டேன் உங்க பால் இப்போ இப்படி ஊத்துறீங்களான்னு கேட்டுக்கலாம் நாடகத்தை போட்டு எழுப்பியா கொடுங்க பரவாயில்ல அதான் மணி வர வரைக்கும் அதை வச்சுக்கிறோம் இந்த ஸ்டாப் வாட்செல்லாம் நான் எனக்கு தெரியுங்க நான் அவங்களுக்கு சொல்ல முடியல நீங்க நடக்காது ஆமா ஆஹ் ஐயோ நான் வச்சு இப்படி போய் பிடிச்சிட போறேன் நடுவில் என்ன வேலை விளைவாத்தாரு தெரியல இருப்பது முடிச்சு குளிக்கிட்டார் போட்டுருக்கு அப்படின்னு இருக்கட்டும் இது ஒரு அவசரத்துக்கு கிடைச்சிருக்குல்ல பரவாயில்ல புல்லு புல்லு ஆயுதமா என்னன்னாலும் ஒரு ஒரு கார்பரேட் செட்டப் பாருங்க கோ கோலா கோலா டின்னது அதனால இப்போ நான் அவங்க பேசுவாங்க நான் நேரத்தை பார்த்து சொல்லுவேன் அது அவங்க கடமை இது என்னுடைய கடமை உங்கள் கடமை என்னன்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கைதட்டலாம் சிரிக்கலாம் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கலாம் அதுவும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டு பேரா போங்க வீட்டுக்கு வீட்டு போய் என்ன பயன் சொல்றாரு ஏன்னா நான் தான் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கேன் இப்போ நீங்கள் போகிறதுக்கு ஒரு விஞ்ஞான முறைப்படியான வழி ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு என்னன்னா இப்போ நம்ம ஊரில் அதான் பயன்படுத்துகிறாங்க திடீர்னு எந்திரிச்சு போகிறப்ப என்ன செய்ய தெரியுமா சும்மா வர்றதில்ல வெறும் போன அப்படியா அப்படின்னு கிளம்புறது என்ன இன்னும் என்னை பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பட்டாளுக்கு ஆள் எடுக்கிறாங்க இப்படி பின்னாடி வருது அதனால நீங்க உட்காந்து கேட்கலாம் பிரிக்கலாம் பெரிய தலைப்பு நம்ம சும்மா சொல்லக்கூடாது நான் எவ்வளவு நேரம் பேசணும்னு சொல்லிட்டேன் சினிமாவை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட வளர்ந்தவங்களுக்கு தான் அதனுடைய ஆச்சரியம் தெரியும் அதுவும் இந்த கிராமங்களில் மண்ணில் படுத்துட்டு படம் பார்க்கறது இல்லையா பாரதராஜா பேசிட்டு அப்ப சொன்னார் மல்லாக் படுத்து அந்த பதில பார்க்கணும் மணலில் படுத்து அதுலேயும் இந்த மேட்னி ஷோ படம் பார்க்க போகிறதும் செகண்ட் ஷோ படம் பார்க்க போகிறதுலாம் மறந்து போச்சுங்க சொன்னாலுமே புரியல நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மேட்னி ஷோவுக்கு சே சைக்கிள் எடுத்து போய் சைக்கிளை தள்ளிவிட்டு வேகமாக வந்து அந்த ஸ்க்ரீனை அப்படியே திறந்து பேசாமல் நிற்பாங்க தெரியுமா உங்களுக்கு ஏன்னா இருட்டில் ஒன்றும் தெரியாது நல்ல வெளிச்சத்தில் வந்திருப்பாங்க அன்னைக்கு ஒரு சொல்கிறேன் சினிமாவை காணாம அப்படிங்கிறான் படம் இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு பார்த்துருக்கான் அது மணிரத்ன படம்னு வச்சுக்கோங்க எப்போ போட்டாங்கன்னு எழுந்து அப்புறம் அதை அடுத்தது என்னன்னா இடம் தேடி போவாங்க வெறும் தரையில படி மாதிரி நடந்து போவேன் பார்த்துருக்கீங்களா அப்படி காலத்துக்கு தூக்கி வச்சு காலத்துக்கு தூக்கி வச்சு இன்னும் சில பேர் தடிக்கு விழுந்து ஒருத்தங்களையே தொடுத்து முடிக்க போவேன் அதுல பல பேர் இருக்கட்டு இருக்கட்டு அப்படின்னு இன்னும் சில பேர் வந்து கரெக்டாக நம்மகிட்ட நம்ம மூக்கை தடவி பார்ப்பாங்க ஆள் இருக்கா அப்படின்னு கேட்பான் ஏன்னா மூக்கு இருந்தால் ஆள் இருக்க மாட்டானா நமக்கு என்ன கோபம்னா அதுக்குள்ள அவன் ரெண்டு சீனை மறைச்சுட்டா அப்படின்னு சொல்லி சினிமா பார்க்குறப்ப இருக்கிற அந்த சந்தோஷம் ஒருத்தன் மழை பெய்யாத வெட்டிட்டு போயிருங்க என்னென்ன இந்த பக்கம் சவுண்டை காண பிடிப்பான் அப்படிலாம் உண்டு அப்படியான ஒரு சினிமா ஒரு ஆசை இன்னைக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு கூட இந்த முதல் நாள் படம் பார்க்கறதுக்கான ஒரு பெரிய ஆர்வம் இருக்குதான் செய்யுது என்ன அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வேகம் இருக்குது அவன் எடுக்கிறதுக்குள்ளேயே பல பேர் பார்த்துடுறாங்க பாதி எடுத்த படம் தாங்க ஒரு இதில் திரைக்கு வந்து சில மாதங்களே சில நாட்களே போட்டுக்கிட்டே இருந்த ஒரு நாள் திரைக்கே வராத படத்தை போட்டுக்கூடாது விட்டா அவங்களுக்கு அந்த அற்புதங்கள்லாம் நம்ம ஊர்களில் தான் நிகழும் இப்போ இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லிட்டேன் நம்முடைய பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சு இது வளர்கிறதா தளர்கிறதா நான் ஒன்றுமே சொல்லக்கூடாது ஏன்னா இன்னும் நீதிமன்றத்துக்கு கேஸ் கேட்டு வரல நான் பாட்டுக்கு என்னதையா சொல்லிட்டு இருக்கப்படாது சொன்னோம்னா என்ன ஆகும்னா அதில் நாலு பாயிண்ட் போச்சுன்னு உங்களுக்கு எவ்வளோ வந்துடும் அதனால் நான் ஒன்றும் சொல்லலை திரைப்படங்கள் இப்போ இன்னொரு கேள்வி வச்சுக்கிடுவோம் அது பழைய படமா புதுப்படமா படமா அந்த ஒரு பழைய ஜோ கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு வாத்தியார் மணி அடிக்கிற பத்து நிமிஷம் இருந்துச்சான் அப்ப என்ன பண்ணிருக்காரு சரி பாடம் வேணாம் யாராவது ஒருத்தர் பாட்டு பாடு அப்படின்னு இருக்காரு அப்போ ஒருத்தர் இருந்துச்சு உங்களுக்கு பாடாம நான் யார் சார் பாட போறேன் சினிமா பாட்டு பாடவா பக்தி பாட்டு பாடவான்னு கேட்டான் சினிமா பாட்டே பாடேன் பழைய பாட்டு பாடவா புது பாட்டு பாடவா பழைய பாட்டு பாடு எம்ஜிஆர் பாட்டு பாடவா சிவாஜி பாட்டு பாடவா எம்ஜிஆர் பாட்டு பாடு காதல் பாட்டு பாடவா சோகா பாட்டு பாடவா காதல் பாட்டே பாட்டு அது டிஎம்எஸ் பாட்டு பாடவா பிபிஎஸ் ஓன்ட்ட நான் பாட்டு கேட்டலடா செருப்பு இருந்தா கட்டிய புத்தில் அடிக்கிறதா இருக்காரு ரெண்டு செருப்புலையா ஏன் செருப்பையா இருக்கா ஏன் செருப்புன்னு சொல்லிருந்தா வலது காலம் இடது காலம் கேட்டுப்பேன் அவன் பாடுறதுக்காக கேட்கல ஜென்மத்துக்கு இருந்தாலே வண்டி பாட்டு கேட்கக்கூடாது இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய உரிமை என்னன்னா நீங்கள் பழைய படம் எடுத்துங்க புதுப்படம் எடுத்துங்க அதே மாதிரி தேவையானால் மேற்கோள் காட்டுதா இருந்தால் வேற்றுமொழி படமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதனால் பரவாயில்லை நமக்கு தேவை என்னன்னா இப்படி இதுகளுக்குள்ளே சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்படி போய்விட்டார்கள் இது புதுப்படமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இன்னொன்று இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் இவங்க எல்லாம் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க எனக்கு என்னன்னு இவங்கள பார்த்து எனக்கு பயமா இருக்கு அப்படியே தீர்ப்பு என்ன ஆகுமோன்னு நான் நடிக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஒன்றும் இல்லைங்க இந்த இந்த வடிவத்தில் நாம் ஒன்பது பேரும் சேர்ந்து இந்த இந்த விஷயத்தை கொடுக்குறோம் அவ்வளோதான் அது முதல்ல பேசுகிறப்போ ஒரு பரபரப்பு இருக்க தான் செய்யும் கட்சி தோத்துருவோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை இது தோத்து என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் கிடையாது ஆனால் நாம் ப்ரெசன்ட் பண்ணுற போது இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல அதான் முக்கியம் நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்திய மொழிகளில் வேறு எந்த மொழியிலாவது இந்த வடிவம் இருக்கா இருந்திருந்தா நேரம் கன்னட பட்டி பண்றோம் மலையாள பட்டி பண்றோம் தெலுங்கு பட்டி பண்றோம் பார்த்துக்கோம்ல இல்ல ஏன்னா ரெண்டாயிரம் வருஷம் பழசு மொழியை பட்டி பண்றோம் இங்கே உள்ளே வர்றபோது அந்த ஐம்பது காப்பிகளை அங்கே வடிவப்படுத்தி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது காதலுக்கு குண்டலமும் கைக்கு வளையா பதியும் அந்த தமிழ் தாய் வந்து காதல் குண்டலம் போட்டுப்பாளாம் குண்டல கைச்சி கையில் வளையல் போட்டுப்பாளாம் வளையா பதி காதல் சிலம்பு போட்டுப்பாளாம் சிலப்பதிகாரம் மார்பிளை வந்து மேகலை போட்டுப்பாளாம் மணிமேகலை எத்தனை விஷயங்கள் அஞ்சு ஐம்பது காப்பியத்தை போட்டிருக்கிறாங்க அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கிற போதும் அதில் அதில் சொல்லப்படுற அத்தனையும் நமக்கு என்ன செய்யணும் மனசுக்குள்ள வந்து சந்தோஷமாக நிற்கணும் உள்ள பாஞ்சு அப்படியே வரணும் அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இந்த மகிழ்ச்சி இந்த இந்த வடிவம் மற்றதில் இல்லைன்னு ஏன் சொன்னீங்களா அந்த ஐம்பெருங்காப்பியங்களில் உண்டாக்கிய மணிமேகலையில் அந்த காலத்தில் பட்டிமன்றம் இருந்ததுக்கான ஆதாரத்தை சொல்கிறாங்க அதாவது இந்திர விழான்னு ஒன்று இருந்ததுங்க நம்ம இன்னைக்கு சித்திர திருவிழா கொண்டாடுறோம் அந்த திருவிழா இந்திர விழான்னு ஒன்று இருந்தது ஒரு காலத்தில் மறந்து போச்சு தெரியுமா உங்களுக்கு சில சில கடவுள்களே தோன்றி மறைவா இருப்பாங்க பலதேவன் வழிபாடு இந்த நாட்டில் இருந்து மறைஞ்சு போச்சு பலதேவன் யார் இருக்கீங்களா பலராமன் அதாவது கிருஷ்ணனுடைய அர்த்தம் அந்த பலராமனுக்கு கோயில் இருந்திருக்கு வழிபாடு இருந்திருக்கு போய் காணாது இந்திர விழா இருந்தபோது மணல் பரப்பி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மதத்து கருத்தில் வந்து சொல்லலாமா அப்படி சொல்ற போது சண்டையெல்லாம் கிடையாதுங்க நான் இடிப்பேன் அதெல்லாம் சொல்றது இல்லை ஜெயிச்சவங்களை தோல்ல தூக்கி உட்கார வச்சு ஒரு சுத்து சுத்தி கொடுத்து விட்டுட்டு போயிடும் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறிவின் ரெண்டாயிரம் வருஷம் பழைய வார்த்தை எட்டும் இரண்டும் அறியாத என்னை பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அப்ப மண்டபம் எவ்வளவு நாளா இருக்குன்னு கேட்டா ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு ஒன்றும் கவலையப்பட வேண்டாம் அதனாலதான் அந்த பேர் இன்னைக்கு நிக்குது ஏன் வச்சுக்கோங்க இங்க எத்தனை சினிமா நடிகரும் நடிகைகள் வந்தாலும் திரையில தொலைக்காட்சியில் பட்டிமன்றத்தை இன்னும் மாற்றவே முடியல பாருங்க ஏன்னா அவ்வளவு ஆழமான வேர் இருக்குது அந்த வேரை வந்து நம்ம பயன்படுத்துறாங்க இத்தனை பெருமையுடைய இந்த பட்டிமன்றம் இதில் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் திரைப்படங்களால் குடும்ப உறவுகள் வளர்கிறதா தளர்கிறதான் கேட்டு வளர்கிறது என்று பேசுவதற்காக நம்முடைய பாராட்டுக்குரிய கிருத்திகா கேட்டவர்களை அழைத்து என் முதல் சுட்டு பேச்சு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இனிய மாலை பொழுதில் நியூஜெர்சி தமிழ்ச்சங்கத்தின் வெள்ளி விழாவை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நடுவர் அவர்களே எனக்கு முதல்ல பேசுறோம்னு டென்ஷன் இல்லை ஏன் தெரியுமா நீங்க நல்லவரு வல்லவரு நானும் தெரிஞ்சவர் நாற்பது படம் நடிச்சவரு நானும் ஒரு படம் பார்த்தவர் ஒரு பில்டப் தான் அதனால எங்க பக்கம் தான் தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்ன தவிர அப்படி நீங்க சொல்லும் போது எதிர்கட்சிக்காரங்களுக்கு நீங்க ஒரு பிரேவரி அவார்டு அப்படின்னு கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும் ஏன் தெரியுமா Tamil Nadu state film award Filmfare award national award இப்படிலாம் வாங்கி குவித்த இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ பாரதி ராஜா கலந்துக்கிற இந்த விழாவில் திரைப்படங்களால் குடும்ப உறவுகள் தளர்கிறதுன்னு பேச வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜி படத்துல சூப்பரா சொல்வாரு எல்லாரும் ஒன்னா பட்டாசு வெடிச்சு சுவையா கறி குழம்பு சாப்பிட்டு தீபாவளி ரிலீஸ் படம் பார்த்து குடும்பமா பழகலாம் வாங்கன்னு அவர் சொன்ன மாதிரியே பண்டிகை நாளே குடும்பத்தோட கோவிலுக்கு போறது குடும்பத்தோட ஷாப்பிங்க்கு போறது அதே மாதிரி குடும்பத்தோட படத்துக்கு போறதும் இப்பயும் வழக்கமாகிடுச்சு அதுதான் உண்மை இன்னி தேதிக்கு நடைமுறையில இருக்கிற வாழ்க்கையில உறவுகளோட பிணைப்பு உறவுகளோட இருக்கிற இறுக்கம் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படிப்பட்ட காலகட்டத்துல பல நெருக்கமான உண்மையான உருக்கமான பல உறவுகளை நம்ம திரைப்படங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியுது இதுக்கு நீங்க மறுப்பே சொல்லவே முடியாது அது அந்த கால திரைப்படமா இருந்தாலும் சரி இந்த கால திரைப்படமா இருந்தாலும் சரி எந்த உறவுகளை பத்தி சொல்லல சினிமால சொல்லுங்க பார்க்கலாம் கணவன் மனைவி பெற்றோர்கள் கூட பிறந்தவங்க நண்பர்கள் எங்களை மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு உறவுகளை விட்டுட்டு இங்க வந்திருக்கிற பல பேருக்கு நண்பர்கள் தானேங்க உறவினர்களே சொல்லுங்க இத கூட நாங்க பிரியமான தோழி அப்படிங்கிற படத்தை பார்த்தா நாங்க கத்துக்கிட்டோம் அபியும் நானும் ஒரு வரலன்னா என்ன இருக்கு பாருங்க அபி இல்லைனாலும் நாங்க உறவாவே இருப்போம் ஐயா அபியும் நானும்னு ஒரு படம் ஒரு நமக்கும் இருக்கிற ஒரு ஒரு புரிதலை ஒரு உறவை ஒரு ஒரு சின்ன பொசசிவ்னஸ் ரொம்ப பாசிட்டிவா சொன்ன ஒரு படம் அதுல ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பொண்ணு முதல் முறையா சைக்கிள் எடுத்துட்டு தனியா ஸ்கூலுக்கு போகும் அது ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு தெரியறதுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு ஒரு பதட்டம் பின்னாடியே கார் எடுத்துட்டு ஓடுவார் அப்ப அந்த பொண்ணு பார்த்தோம் அந்த பொண்ணு சொல்லும் அப்பா I know what I am doing அப்பா அப்படின்னு சொல்லுவோம் அந்த அதே டைலாக இங்க இருக்கிற ஒரு ஒரு அப்பாவும் தான் பொண்ணு சொல்லி கண்டிப்பா கேட்டிருப்பீங்க அப்படி கேட்கும் போது ஒரு ஓரத்துல வலிச்சாலும் என் பொண்ணு சுயமா முடிவெடுக்கிற பருவத்தை எட்டி விட்டால் அதுக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கணும் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்ன ஒரு படம் ஒண்ணும் இல்ல ஒரு கணவன் மனைவி ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ கணவன் மனைவிமா சேர்ந்து எடுத்து ஒரு போட்டோ எடுத்து முதல்ல பேஸ்புக்ல போட்டணும் சிரிச்ச மாதிரி போட்டுடணும் அப்படி போடும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கு லைக்கோ கமெண்டோ போடுவாங்க அதுல ஒருத்தர் மச்சி காக்கா காக்க சூர்யா ஜோதிகா மாதிரி சூப்பரா இருக்கீங்கடா அப்படின்வார் உங்களுக்கு அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் நீங்க யூ மேட் மை டேடா அப்படின்வீங்க அந்த நண்பர் மட்டும் திருவள்ளுவர் வாசுகி மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லட்டும் டேய் எனக்கு தலைமுடி இல்லைன்னு நீ கிண்டல் பண்றியான்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா ஆக இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு அழகான கணவன் மனைவின்னு காட்டுறதுக்கே சினிமாவோடைய உதாரணம் தேவைப்படுது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா குடும்ப பாரத்தை சுமந்து சிரிக்கவே மறந்து போன எங்க அப்பா கண்ணு தண்ணி வர அளவுக்கு சிரிச்சாருன்னா அதுக்கு திரைப்படம் தான் காரணம் ரெண்டே வார்த்தை சொல்றேன் நீங்களே சிரிப்பீங்க கல்யாண பரிசு மன்னார் அண்ட் கம்பெனி அவ்வளவுதான் தட்டுறான் தட்டுறான் தட்டுறான் தட்டிக்கிட்டே இருக்கான் அப்படியாவது தட்டுங்கப்பா ஒரு குழு கொடுத்தா அதை பிடிச்சிக்க வேண்டாமா புதிய ஆர்வமா உட்கார்ந்துருக்கீங்க இந்த மாதிரி வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நம்ம வந்து வரும் ஆனா வராது இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை காட்சிகளை பார்த்துதான் தான் பார்த்து தான் நமக்கு டானிக் மாதிரி அதை ஏத்துக்கணும் நம்ம ஆனா அதுக்காக நீங்க நகைச்சுவை காட்சிகள்ல வந்து மெசேஜ் இல்லாம நீங்க எடுத்துக்காதீங்க நம்ம கலை சின்ன கலைவான விவேக் ஒரு படத்துல அம்மா அப்பாவை எடுத்து பேசுற ஒரு ஒரு கேரக்டர்ல வருவாரு அதுக்கான தண்டனையும் பின்னாடி அனுபவிப்பாரு அப்படி அவர் அனுபவிக்கும் போது அப்பா சாபம் வெப்பம் மாதிரி வந்து தாக்குதுரா அப்படின்னு எங்க இது போனாதாங்க உங்களுக்கு அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு நடக்கலன்னா நீங்க பின்னாடி கஷ்டப்படுவீங்கன்னு தெரியறதுக்கு அடுத்து தங்க மீன்கள்னு ஒரு படம் அந்த படத்தை பார்த்துட்டு நீங்க கண்ணீர் வடிக்காம வெளியில வரவே முடியாது ஒரு ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணுடைய முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவார் அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி இந்த ஐயோ மறந்து போச்சேன் இந்த மண்ணில் இது போ யாரும் இல்லை இன்று வாழ் என்று தோணுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அவங்களாம் காக்கா மாதிரி கண்டதையும் சாப்பிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கடமுடாங்கிறாங்க நாங்க என்னங்க இறுதியாக உன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் சரி திரைப்படங்களால் நிச்சயம் குடும்ப உறவுகள் வளர்கிறது அதையும் தாண்டி சமுதாயத்துக்கு நிச்சயமா பயன்படுது ஏன் தெரியுமா பிரதமர் மோடி எல்லாரையும் விட்டுட்டு ஏங்க உலக நாயகன் கமல்ஹாசன கிளீன் இந்தியா மூவ்மெண்ட் கூப்பிட்டாரு ஏன்னா கிட்டத்தட்ட அவர் இருபது வருஷம் முன்னாடியே சொல்லியிருந்தார் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் அதனால்தான் கூப்பிட்டாரு இந்த மாதிரி நாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து ஆரம்பிச்சு உலக நாயகன் வரைக்கும் வச்சு எங்க வாதத்தை வச்சிருக்கோம் இதுக்கப்புறமும் உங்களுக்கு மோதி பார்க்கணும்னு ஆசையா இருந்தா மோதி மோதி பார்க்கணும்னு ஆசையா இருந்தா சவாலுக்கு நாங்க ரெடி நீங்க மோடி இப்ப தான் போயிருக்காரு நன்றி வணக்கம் பெருமையா இருக்குதுங்க என்னன்னா முதல்ல பேசுறதுக்கு ரொம்ப பேர் வாங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் நான் பார்த்துருக்கேன் இல்ல அவரை பேச சொல்லுங்க இல்ல அவரை பேச சொல்லுங்க பெருந்தன்மையா விடுற மாதிரி விட்டுருவாங்க இந்த சில வீடுகள்ல இந்த கத்திரிக்காய் குழம்பா இருந்தால் அவருக்கு போடுங்க வெண்டைக்காய் அண்ணனுக்கு போடுங்க அதான் கோழி குழம்பு என் தலையில கொட்டுங்க அப்புறம் என்ன செய்யறது அப்படிப்பாப்ல என்னமோ வேண்டாம் விருப்பா திங்கிற மாதிரி தின்றுவாருல ஆனா அவங்க முதல் பேச்சு ஆரம்பிச்சு நல்ல அழகான இன்னும் சொல்லப்போனால் டைம் கொடுத்தா கூட நல்லா பாடுவாங்க போட்டு நான் கேட்டேன் பாட தெரியுமாப்பா என்ன இப்போ வந்து இந்த மாதிரி தலைப்புகள்ல இடையில பாடுறதும் தப்பு இல்லை ஆனா விடாம பாடி கொள்ளக்கூடாது பக்தி பண்றத பாட்டு பண்றதும் மாத்தி இயல இசையாக்கி விட்டு போயிட்டாங்க அநேகமா தமிழ்நாட்டிலே பாட தெரியாத ஒரே ரெண்டு பேர் நானா தான் இருப்பேன் நினைக்கிறேன் ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி அழைச்சிட்டு இருக்கேன் நான் அழகா பாடினாங்க நல்ல விஷயத்தை எடுத்து வச்சாங்க என்னுடைய இணைய நண்பர் கமலஹாசன் அவர்கள் எப்பவுமே சில விஷயத்த முன்னாடியே சொல்லிடுவார் சுனாமிங்கிற வார்த்தை கூட நமக்கு தெரியறதுக்கு முதல்ல அந்த அன்பே சிவம் படத்தில் அவர் காமிச்சிருப்பார் அவருடைய வேகத்தை காட்டியிருப்பார் நல்லா சொன்னால் சுனாமிங்கிறது வந்து ஜப்பானிய வார்த்தை துறைமுக அலை அப்படின்னு அதுக்கு பேரான் அது சுனாமிங்கிற சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்டு சூ போடணுமா இட் சூ சுனாமி நாமினா அலைகள் சு அப்படின்னா துறைமுகம் பேர் இதை இதை வச்சுட்டு தான் துறைமுக அலைக்கிறாங்க இதான் அவர் படத்தில் சொல்லியிருப்பார் அழகாக சொன்னாங்க இப்படி சொன்னா தான் படம் குடும்பத்தில் இருக்க இருக்கத்தை போக்கணும் ஏதாவது ஒரு நகைச்சுவை காட்சி இருக்கணும் அது இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் சொன்னாங்களே ரெண்டு வார்த்தையில் சிரிப்பு ஒரே வார்த்தையில் சிரிப்பி வைப்பாருங்க நாங்கள் தெரியுமா உங்களுக்கு ஒரே ஒரு வாரம் ஊட்டி வரை ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு டாக்டர் வருவார் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நான் உங்கள் பழைய பேசண்ட் அப்படிமா இருக்க முடியாது அப்படிப்பாரு இருந்தால் அவங்கெல்லாம் செத்துப்பாங்க ஏன்னா திரும்பி ஏன்ட்ட மாட்டாங்க அவ்வளோ ஜோக்குங்கிறது முக்கால் நேரம்லாம் சொல்றது இல்லை அப்படிங்கிறதுக்குள்ள போயிருது எனக்கு மண்டையிலேயே என்னன்னா இப்படியா நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன்ல அதை கூட தூக்கிட்டு போயிடுவாங்க இந்த ஜோக் சொல்றதுன்னு ஒரு கோஷ்டி இலையுது தமிழ்நாட்டில் அழகாக சொன்னாங்க இந்த ரிசப்ஷனில் மாப்பிள்ளையும் பொண்ணு சிரிச்ச மாதிரி இருக்கிறது கல்யாண வீடுகளில் ஒரு கணவன் என்ன பண்ணா ஒரு கல்யாண வீட்டில் விடாமல் போய் குக்கோ கோலை வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கான் போய் போய் வாங்கி குடிச்சுக்க மனைவி சொன்னாலும் ஏங்க பார்த்தா சிரிக்க மாட்டானு ஏன் சிரிக்கிறான் உனக்கும் சொல்லி தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அழகா கேட்டிருக்காங்க அழகாக சொல்லியிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க நமக்கு அவங்களுடைய அந்த நல்ல பேச்சுக்கு ஒரு பாராட்டு சொல்லி வளர்கிறதுங்கிறது இருக்கலாம் ஆனால் அதை மட்டும் நம்பிட்டா அப்புறம் எப்படி முடியும் அப்படிங்கிறதுக்காக தளர்கிறது எடுத்து பேச ராஜா ஒன்று இருக்கிறார் வாங்க மைக் அந்த அது கொஞ்சம் இன்னும் ஆ அப்படியே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஐயோ அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆயினும் கேட்க அத்தொருவர் கொத்தத்தின் ஊற்றாந்துணை இது ஒரு திருக்குறள் அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா நமக்கு படிக்க நேரம் இல்லைனாலும் அறிஞர்களின் நூலை கேட்பது தளர்வுற்று இருக்கின்ற மனிதருக்கு எப்படி ஒரு ஊற்றுக்கோள் துணையாக இருக்குமோ அப்படி அதுபோல் நமக்கு படிக்க நேரம் இல்லைனாலும் ஐயா போன்ற நடுவர் அவர்களை அவர்களின் உரையை கேட்டு நாம் பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் அனைவரையும் கேட்கலையா நேரில் மாநில கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு அவர் வாய வாய ரசிக்கிற மாதிரி தெரியும் ஆ நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க கேட்குதுங்களா ஐயா இப்போ கேட்குது திரும்ப இல்லை இல்லை இல்லை இல்லை முதல்ல ஐயா நீங்கள் இப்போ பேசுங்க எனக்கு தாய்ப்பாலோடு சேர்த்து தமிழ் பாலையும் ஊட்டிய தமிழாசிரியர் என் அன்னை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் ஐயா நீங்க நியூ ஜெர்சிக்கு வரும்போது அமெரிக்காவுக்கு வரும்போது பல ஆச்சரியங்களை பார்த்துருப்பீங்க நாயகரா நீர்வீழ்ச்சி சுதந்திர தேவி சிலைன்னு எங்க எதிரணியில நாலு பேர் இருக்காங்க பாருங்க அவங்களும் ஆச்சரியங்கள் அவங்கள பார்த்துங்க இந்த மாதிரி ஆச்சரியங்கள் என்ன சினிமாவை பார்த்து நல்லதை கத்துக்கிட்டேன்னு நீங்க யாராவது ஒருத்தவங்க கை தூக்குங்க பார்ப்போம் ஆனா அவங்க தூக்குறாங்க அவருக்கு தான் போனாரு இது இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது அதாவது வளர்க்கிறதா தளர்க்கிறதா அப்படின்னா இதுல இருந்து நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஒண்ணு என்னன்னா பாதிக்கிறது இந்த உண்மையை நம்ம ஏத்துக்கணும் என்னன்னா இப்ப ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு கம்பி விற்கிறதா இருந்தாலும் நமிதா வந்து மச்சான்ஸ் மறந்துடாதீங்கன்னா தான் விற்குது தமிழர்களுக்கு நமிதாவோட ஸ்ட்ரென்த் மேல அவ்வளவு நம்பிக்கை இதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த குடும்ப உறவுகள் ஒரு ஒரு சுருக்கமா ஏன் அது முக்கியம் அப்படின்னா இன்றைய தேதிக்கு நாம் வணிக